திருச்சிற்றம்பலம் யாத்திரை பத்து யாத்திரை என்பது சிவலோக யாத்திரையை குறித்தது இவ் யாத்திரை மேற்கொள்ள அடிகள் ஆயத்தம் மேற்கொண்டு உடனிருந்த அடியாரையும் அழைத்ததே இப்பாடல்கள் பத்தும் இப்பகுதியே அடிகள் அருளி செய்த நிறைவு பதிகம் என்றும் இதனை முன்னோர்கள் பாடல்களுடைய எண்ணிக்கையை கருதி முன்னரே கோர்த்து வைத்தனர் என்றும் கூறுவார்கள் இறைவனோடு ஒன்றரக் கலத்தல் அனுபவத்திற்கு அதீதமாகையால் அனுபவாதீதம் உரைத்தல் என்று இதற்கு குறிப்பு வரைந்தார்கள் நம்முடைய சான்றோர்கள் இந்த பகுதியிலே ஒரு அற்புதமான பாடலை நமக்கு மணிவாசகர் தந்திருக்கிறார் வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஐயம் இதிலே விளக்கப்பெறுகிறது ஆன்மீகவாதிகளை பார்த்து மற்றவர்கள் கேட்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடையாக அமைகிறது இந்த பாடு ஒருவன் வாழ்வில் இன்னதுதான் நடக்கும் என்று முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பது உண்மையா பின் மனிதனுடைய முயற்சி என்பது எதற்கு இறை வழிபாடு கூட எதற்கு எல்லாம் இறுதி செய்யப்பட்ட பிறகு நம் பங்கு அதில் என்ன தீர்ப்பு எழுதப்பட்ட பிறகு வழக்கு நடப்பதில் என்ன பயன் இருக்க முடியும் தேர்வு எழுதுவதற்கு முன்பாகவே மதிப்பெண் வழங்கப்பட்டு விட்டது என்று அறிந்தால் தேர்வு எழுதுவதற்கு மாணவனுக்குத்தான் என்ன முயற்சி இருக்க முடியும் இத்தனை கேள்விகளும் இன்றைய சமுதாயத்தில் ஆன்மீகவாதிகளை பார்த்து மற்றவர்கள் கேட்டு வருவது இவைகளுக்கெல்லாம் பதில் மணிவாசக பெருமான் இந்த பாடலிலே கூறுகிறார் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே என்று அற்புதமாக விளக்கம் தருகிறார் ஒரு கால்பந்து விளையாட்டை நாம் எடுத்துக்கொள்வோம் அதில் கலந்து கொள்ளும் வீரன் ஒருவனை இப்பொழுது கருதுவோம் ஆடுகளம் அவனுடைய சுதந்திரம் அல்ல வேறு சிலர் தேர்ந்தெடுத்து இதில் அவனை ஆட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் உடன் ஆடுகின்றவர்களை தேர்ந்தெடுப்பது அவன் சுதந்திரம் அல்ல இன்னாரோடு நீ ஆட வேண்டும் என்று வேறு ஒருவர் அமைத்து தருகின்றார் எதிர்த்து ஆடுபவர்களை பற்றி கேட்கவே வேண்டாம் அவர்களும் இவன் சுதந்திரத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல நேரம் இவன் சுதந்திரம் அல்ல குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி குறிப்பிட்ட நேரத்தில் ஆட்டம் முடிந்துவிடும் ஆட்டத்தில் ஆட சட்டங்கள் உண்டு கையால் பந்தை தொடக்கூடாது மற்றவரை தடுக்கக்கூடாது கோட்டிற்கு வெளியே போகக்கூடாது இப்படி பல பல இந்த சூழ்நிலைகளோடு களத்தில் இறங்கும் அவன் ஆடுவது மட்டும் அவனுடைய சுதந்திரம் சட்டங்களை மதித்து ஆடுவதும் நன்றாக விளையாடுவதும் எல்லாம் அவன் கையில் இருக்கிறது மற்றவர் ஆடுவதை அவன் தடுத்தாலும் மீறி ஆடுவது அவன் திறமை இதை இப்படியே நம் வாழ்விற்கு மாற்றுங்கள் இதன் அடிப்படையில் மேற்கூறிய வரிகளுக்கு பொருள் காணுங்கள் மிக மோசமான சூழ்நிலையில் ஒருவனுக்கு பிறப்பு அமைவது அவனுக்கு சுதந்திரமின்மை பற்றித்தான் ஆனாலும் அந்த சூழ்நிலையில் செம்மையாக வாழ்ந்து உயர்வது சூழ்நிலையில் ஒன்றி வீழ்வது அவ்வான்மாவிற்கு ஈசன் அளித்த சுதந்திரமே ஆயினும் உன் சுதந்திரத்தில் செயல்படும் முன் அவன் குறிப்பை குறிகொண்டு போமாறு அமைமின் என்றும் அது அடியாரோடு இருக்க உன்னால் பெறக்கூடும் என்பதால் பண்டை தொண்டரோடும் போமாறு அமைமின் என்று நமக்கு அறிவுரை வழங்குகின்றார் மணிவாசகப் பெருமானார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வு ஆய் உருக்கும் நான் என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டு வந்து ஒரு படுமில் ஓம் காலம் வந்தது காண் விட்டு உடையான் கழல் புகவே புகவே வேண்டா புலன்களில் புயங்க புயங்கப் பூங்கழல்கள் மிகவே நினைவில் மிக்க எல்லாம் வேண்டா புகவிடுமின்கள் நகவே ஞானத்தை நாயே நம்மை தகவே உடையாந்தனை சாரத்தளராது இருப்பார்தாம் தாமே தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் யமகுமார் பாசம்மார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன்தன் குறிப்பே குறிக்கொண்டு ஓமாறு அமைவில் பொய்நீக்கு புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே அடியாரானீர் இல்லீர் அகலவிடுவின் விளையாட்டை கடிசேர் அடியே வந்தடைந்து கடை கொண்டு திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்திலே அமைவைப்ப கொடிசேர்வேணி புயங்கந்தல் பூவார்களக்கே புகவிடுமே விடுமில் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடி சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவு அது அடையாமே உடைவட்டு உருகி போற்றுவோம் புகழ்கள் ஆழ்வான் புகழ்களையே புகழ்மில் தொழுமில் பூப்புனைவில் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனிவோர் இடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கி நாம் நிகழும் அடியாரும் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் உப்பாம் திருமேனி புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் ஆழாவே நிற்கும் பரிசை ஒரு படுமில் பிப்பால் நின்று பேய்கணித்தால் பெருதற்கு அறியல் பெருமானே பெருமான் பேரானந்த பிரியாது பெருமான் பேரானந்த பிரியாது இருக்க பெற்றீராள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கியறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே சேர கருதி சிந்தனை திருந்த வைத்து சிந்திமில் போரில் ஒலியும் வேல் கண்ணாள் பங்கல் புயங்கள் அருளமுதம் ஆரப்பருகி ஆராதயார்வம் பூ அழுந்துவி ஓரப்புரிவில் சிவன் கழக்கே பொய்யில் கிடந்து புரளாரே புரள்வார் தொழுவார் புகழ்வாரா மதிப்பாராறு மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீர இது செய்தில் சிவலோகக்கோ திருப்புயங்கள் அருளார் பெறுவார் அகலிடத்தே ஓ